النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن صلعة الله غالية ألا إن صلعة الله الجنة கமா கால சல்லாஹூ அலஹி வசல்லம் பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடற்றமும் முகம்மது முஸ்தபா அஹமது முஸ்தபா சையீதுல் கவுனைன் ஹாசமுன் நபியின் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுபகான எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹோ அம்மன வாலுஹோ ஒரு புனிதமான மாதத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹாக்கு சுபகான எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் அதுதான் முழு அகிலத்தார்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி விமோசனத்துக்காக வேண்டி நிம்மதிக்காக வேண்டி ரஹ்மத்துக்காக வேண்டி எந்த கடைசி ரசூல் அல்லாஹாக்கு சுபகான ஆலா இந்த உலகத்தின் பக்கம் அனுப்பினானோ அந்த மாதத்தை முகம் கொடுக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹாக்கு சுபகான தந்திருக்கிறார் எனவே இந்த ரபியவனில் ஒவ்வொரு மாதத்துல முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை முழு அகிலத்தார்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அனுப்பி ரபுல் ஆலமீன் என்ன எதிர்பார்க்கிறான் என்றா உங்களுக்கு நிம்மதி உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு ராகத் உங்களுக்கு ரஹ்மத் வேணும் என்றா நான் எல்லாம் பாதைகளை மூடிவிட்டேன் என்னை அடைவதற்காக வேண்டி ஒரே ஒரு பாதையை நான் திறந்திருக்கிறேன் அதுதான் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய பாதை எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யாருமே அந்த ரசூல ஃபாலோ பண்றதுக்காக வேண்டி வெக்கப்பட வேண்டிய தேவையில்ல கவலைப்பட வேண்டிய தேவையில்ல பயப்பட வேண்டிய தேவையில்ல ஏனென்றா அந்த ரசூல ஃபாலோ பண்றது இருக்குது அதுல எந்த விதமான குறையும் அல்ல வச்சது கிடையாது முழு உலகத்துல ஆதமலகி சிலாத்து வசலாம் அவர்கள் இருந்து கடைசி மனிதன் வரும் வரை எத்தனை மனிதர்கள் அல்ல படைத்தானோ படைக்க போறானோ அதெல்லாம் படைப்புகளையும் மிகவும் சிறந்த மனிதனாக அல்லாஹு சுபகான ரசூ செல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் அல்லா வைத்திருக்கிறார் எனவே ரசூலுல்லாஹுடைய இந்த விஷயம் சுட்டி அல்லது அந்த விஷயம் சுட்டி அல்லது குடும்ப வாழ்க்கை சுட்டி அல்லது குடுக்கல் வாங்கல் சுட்டி அல்லது வாக்க சுட்டி அல்லது போக்க சுட்டி எங்களுக்கு ஒரு முஸ்லீம் என்று சொல்றது அந்த ரசூலை ஃபாலோ பண்றதுக்கு வெக்கமா இருக்குதே என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்ல வைத்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதனை அல்லாஹாக்கு சுபகானு வந்தாலா ஒரு ரசூலா எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அதான் ஹஸ்தான் பின் சாபித் ரவி அல்லாஹு அன்பு அவங்க சொல்றாங்க فأحسن منك لم تركت عين وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء فأحسن منك لم تركت عين يا رسول الله உங்களைய விட ஒரு அழகான ஒரு படைப்ப ஒரு மனிதன உலகத்துல எந்த கண்ணும் கண்டிருக்காது யார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எல்லா மனிதர்களை விட அல்லாஹு சுபகான யூசுப் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை விட ஒரு அழகான மனிதனாக ரசூலுல்லாக அல்லாஹ் படைத்தார் அவர்கள பெண்களை ரெண்டு வரிசைகளாக வச்சு அவங்கள கையில ஒரு பழம் ஒன்று கொடுத்து ஒரு கத்திய வழங்கி அந்த யூசுப்ப நாங்க நடுவுல நடப்பினோம் அனுப்பினோம் என்றா அவருடைய அழக கண்டு மதி மயங்கி அந்த பெண்கள் எப்பள வெட்டுறதுக்கு அந்த பழத்தை வெட்டுறதுக்கு பகரமாக விரல வெட்டி கொள்வாங்க ஏன்னா அவ்வளவு கவர்ச்சியான ஒரு அழகத்தை அழகா அல்லா வச்சிருக்கிறார் அம்மா ஐஷா ரதி அல்லாஹும் அண்ணா அவங்க சொல்றாங்க அந்த யூசுப் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த பெண்கள் என்னுடைய மாப்பிள என்னுடைய கணவன் முகமது சல்லாஹூ அலஹி செல்லம் அவர்களை கண்டாங்கண்டா விரலை வெட்டி கொள்ள மாட்டாங்க உள்ளத்தை வெட்டி கொள்வாங்க அந்த அளவுக்கு அல்ல அழகாக என்னுடைய கணவனை ரசூல் செல்லாம் வலகி செல்லம் அவர்கள் அல்ல வச்சிருக்கிறார் உங்களைய விட வம்சம் பரம்பரை உள்ள ஒரு குழந்தைய எந்த பெண்ணும் மாட்டாங்க யார் சொல்லலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூ செல்வாஹ் வலைஹி வசல்லம் அவர்களுடைய வம்சத்தை அல்ல பாதுகாத்து வச்சிருக்கிறார் அல்ல தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார் إن الله تخير القبائل فاختار العرب فتخير العرب فاختار مضر فتخير مضر فاختار بني هاشم فتخير بني هاشم فاختارني அல்ல முழு படைப்புகள் இருந்து அல்ல அரபிகள் அல்ல தேர்ந்தெடுத்தான் அந்த அரபிகள்ல இருந்து அல்ல முலர தேர்ந்தெடுத்தான் அந்த முதல் என்ற கோத்திரத்திலிருந்து பனு ஹாஷிம் என்ற ஃபேமிலி அல்லா தேர்ந்தெடுத்தான் அந்த பனு ஹாஷிம் என்ற ஃபேமிலியில இருந்து அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான் என்பதாக ரசூ செல்லதாக வரை இவர் செல்லம் அவர்கள் சொன்னார் எனவே நபி அவங்க அமெரிக்கால பிறந்திருந்தா ஆஸ்திரேலியால பிறந்திருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அதெல்லாம் எங்களுக்குரிய வேலை இல்ல அல்லா இந்த நாட்டுல எந்த கோத்திரத்துல எந்த வம்சத்துல எந்த குடும்பத்துல பிறந்த பிறந்தால் இந்த மனிதன் மூலமாக முழு உலகத்துக்கும் நல்லது நடக்குமோ அந்த இடத்துலதான் நல்லா பிறக்க வச்சார் எனவே அந்த வம்சத்தை அல்ல பாதுகாத்து வச்சிருக்கிறான் அந்த குடும்பத்துல எந்த விதமான தவறும் நடந்தது கிடையாது خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء يا رسول الله எந்த விதமான குறையும் இல்லாம அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை படைத்திருக்கிறார் நீங்க விரும்பினது போல அல்லாஹ் உங்களை படைத்த மாதிரி இருக்குது யா ரசூலல்லாஹ் பொதுவாகவே நாங்களும் கண்ணாடிக்கு முன்னால போனா கொடியமார்கள் என்ன செய்வாங்கன்னா மூக்கு கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே கண் கொஞ்சம் இந்த கலரா இருந்தா நல்லா இருக்குமே ஐப்ரோஸ் கொஞ்சம் இப்படி தூக்கி இருந்தா நல்லா இருக்குமே ஒவ்வொருத்தருக்கு ஆசை அப்படி இருக்கணும் என்று ஆனா அப்படி இல்ல ஆனா ஹசான் பின் சாபித் ரவி அல்லாஹு அவங்க சொல்றாங்க யார சொல்ல உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி அல்ல உங்களை படைத்தானோ சரியா அவ்வளவு அழகாக இருக்கிறீங்க யார சொல்ற எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த ரசூல் செல்லாஹு வரை வசல்லம் அவர்கள் அல்ல அனுப்பி செல்றான் இந்த ரசூலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு என்னுடைய முகப்ப தோணுமா என்னுடைய கவனம் உங்களுக்கு ஓடுமா நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை நீங்க இந்த ரசூலை ஃபாலோ பண்ணுங்க إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன் என்பதாக சொல்றதாக இருந்தா அந்த அல்ல என்னைய நேசிக்கணும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறதாக இருந்தா வேற ஒன்றும் நாம் செய்ய வேண்டிய தேவையில்லை ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்யணும் இத்திபாகுர் ரசூல் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை அணு அணுவாக நான் ஃபாலோ பண்ண வேண்டும் ஒரு மனைவி விரும்புறா என்னுடைய கணவன் உடைய கவர்ச்சி எடுப்பதற்காக வேண்டும் என்னுடைய கணவன் வேற எந்த பெண்ணையும் பார்க்க கூடாது என்னுடைய கணவனுக்கு மிகவும் கவர்ச்சியான ஒரு மனைவியாக கூறிய ஒரு பெண்ணாக நான் ஆக வேண்டும் எனவே என்னுடைய என்னென்ன புறப்பாடுகள் இருக்கிறதோ அந்த புறப்பாடுகளை நான் நிவர்த்தி செய்வேன் என்னுடைய கணவனுக்கு விருப்பமான கலர் என்னுடைய கணவனுக்கு விருப்பமான வாக்கம் என்னுடைய கணவனுக்கு விருப்பமான கிரீம் என்னுடைய கணவனுக்கு விருப்பமான ஆடு என்னுடைய கணவனுக்கு விருப்பமான ஸ்டைல்ல தான் நான் வாழுவேன் ஏன் அவருடைய அட்ராக்ஷனுக்காக வேண்டி எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே என்னுடைய ரப்புல ஆலமீன் என்னின் பக்கம் அட்ராக்ட் ஆகணும் என்றால் நான் யாரை ஃபாலோ பண்ணணும் என்னுடைய நட என்னுடைய உட என்னுடைய பாவன என்னுடைய பேச்சு என்னுடைய மூச்சு இந்த ரசூல் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை போல ஆகிச்சு என்றா ரசூல் நான் சாப்பிடக்கூடிய முறை நான் உடுக்கக்கூடிய முறை நான் நடக்கக்கூடிய முறை நான் சிரிக்கக்கூடிய முறை என்னுடைய குடுக்கல் வாங்க என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய இபாதத் இந்த எல்லாத்திலையும் கவர்ச்சி எங்க இருக்குது அல்லாஹுடைய இந்த ரசூலுடைய சுண்ணத்துல மாத்திரம் தான் இருக்குது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த காலத்துல பொடியமார்கள் வந்து கேட்கறது ஹசரத் இது நான் செய்யறது கட்டாயமா அல்லது இது ஜஸ்ட் சுண்ணா என்று கேட்கிறார் நான் இதை செய்யவே ஒண்ணுமா அல்லது அது ஒரு வெறும் சுண்ணத் மாத்திரமாயா ஹசரத் என்று கேட்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இந்த கேள்வியே டோட்டலி பிழையான ஒரு கேள்வி சொன்னா ஏன் நாங்க உலகத்துல வாழ்றோம் அல்ல அவர் சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி எனவே அது சுண்ணத் என்பதற்காக வேண்டிதான் நான் செய்யணுமே தவிர அது வெறும் சொன்னதா என்று கேட்கறதே விடுறதுக்காக வேண்டியிருந்தா அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் என்பதாக யோசிங்க எனவே சுண்ணத்தை கேட்கறதே விடுறதுக்காக வேண்டியா அல்லது சுண்ணத்தை கேட்கறது செய்வதற்காக வேண்டியா இதுதான் என்னுடைய கேள்வி எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா அவங்க சொல்லுவாங்க நாங்க எல்லாமே சொல்றோம் எனக்கு ஹுப்புர் ரசூல் கல்புல இருக்குது ஆனா அந்த ஹுப்புர் ரசூல் வாழ்க்கையில இல்லாட்டி நீ பொய்க்காரன் என்பதாக تعصي الإله وأنت تظهر حبه هذا محال في القياس لبديع لو كان حبك لصادقا لأطعته إن المحب لمن يحب مطيع நாங்க எல்லாமே சொல்றோம் அல்ல ரசூலோட நான் மகப்பத் வச்சிருக்கிறேன் ஆனா முழுக்க முழுக்க ரசூலுடைய வாழ்க்கைக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறார் யாரு யாரோட மொஹப்பத் வைக்கிறாங்களோ உலகத்துடைய நியதி உலகத்துடைய கருத்து உலகத்துடைய சுண்ணா என்னென்றா யாரு யாரோட மொஹப்பத் வைப்பாங்களோ அவர் அவரதான் ஃபாலோ பண்ணுவார் ஏவாப்பா இப்படி முடிய வளர்த்திருக்கிறாய் ஏனென்றா அவர் அப்படிதான் வளர்த்திருக்கிறார் ஏவாப்பா இந்த டிரெஸ் உடுத்திருக்கிறாய் அவர் இந்த டிரெஸ் தான் உடுக்கிறார் ஏமாப்பா தாடியை இந்த முறையில வளர்த்திருக்கிறாய் ஏனென்றா அவர் இந்த முறையில தான் வளர்த்திருக்கிறார் நான் யாரோட மகப்பத்தோ என்னுடைய போக்கே அவரை போலதான் எனவே நான் ரசூலுடைய மகப்பத் உள்ளவர் என்பதாக சொல்றதாக இருந்தா அந்த ரசூலுடைய மகப்பத் அது சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக தான் காட்டலாமே தவிர வேற எந்த வழியிலையும் காட்ட முடியாது அவர் போய்க்கார கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே சகாபாக்கள் அப்படிதான் செஞ்சாங்க அரச மாளிகையில இருக்கிறாங்க ருஷ்டும் மன்னனுடைய கோட்டையில் இருக்கிறாங்க போறாங்க சமாதான பேச்சுக்கு அரச மாளிகையில சாப்பாடு தின்னக்கூடிய நேரத்துல ஒரு சாப்பாடு பிடி கீழே விழுது ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருவது ரசூலுல்லா சொன்னாங்க சாப்பாடு கீழே விழுந்தா அதை சுத்தமாக்கி சாப்பிடுங்க அதை சேத்தானுக்கு விட்டுடவானம் எனவே ஹுதைபத்துல் யமானியுடைய கை கீழே போது ஒருத்தர் புடிச்சிட்டு கேட்கிறாரு வெக்கம் இல்ல உனக்கு சாப்பாடு கும்மியல் இருக்கிற இடத்துல கீழே விழுந்தது எடுத்து தின்ன போறா என்பதாக கேட்டார் இந்த நேரத்துல பாதிச்ச வார்த்தை இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் ரசூல் உள்ளவுடைய சுண்ணத்தை விடுவேனா என்பதாக கேட்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது ஜஸ்ட சுண்ணான்னு கேட்டு நாங்க விடுறோம் சகாபாக்கள் நான் இந்த சுண்ணத்தை விடுவேனா நான் எப்படி அப்பா இந்த சுண்ணத்தை விடுவேன் அதுவும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தீர விருந்த சாப்பாட்டை நான் எடுத்து சுத்தமாக்கி தின்ற சுண்ணத்தை இதை கூட நான் விடுறதுக்கு தயார் இல்லை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் எங்கட உள்ளத்துல முதலாவதாக ஆழமாக பதியோனும் சுண்ணத்துல தான் கண்ணியம் சுண்ணத்துல தான் வெற்றி என்பதாகும் சாரி தையீப் ரஹிமஹுல்லா அவங்க ஒரு நாள் பிளைட்ல டிராவலிங் செய்யறாங்க அந்த நேரத்துல ஒரு முஸ்லீம் வாலிபர் பக்கத்துல உட்கார்றார் பக்கத்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்துல பிளைட்ல சாப்பாடு தருவாங்க அது சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னா போக்கன் நைஃப் கையில இருந்துச்சு எனவே நைஃபால வலது கையால வெட்டி அவர் இடது கை போக்க பாவித்து சாப்பிடுறார் இடது கையால சாப்பிடுறார் சுருக்கம் அந்த நேரத்துல காலி தையீப் ரஹிமஹுல்லா ஒரு பெரிய ஒரு ஆலிம் அவர் சொல்றார் மகன் வலது கையால சாப்பிட்டா நல்லமே இவ்வளவுதான் நீங்க போக் அண்ட் ஸ்பூன்ல சாப்பிட வானம் என்றது இல்ல குறைஞ்சது வலதான சாப்பிடுங்க இந்த நேரத்தில் இந்த வாலிபருக்கு போவது என்னால் இந்த முல்லாக்கள் சுண்டிதான் ஒரு நாளும் உலகம் டெவலப் ஆகாம இருக்குது முஸ்லிம்கள் பாருங்க யகுதிகளை பாருங்க நசராக்களை அவங்க எல்லாம் நின்று கொண்டு சாப்பிடுவாங்க நின்று கொண்டு சிரிந்து கழிப்பாங்க ஸ்பூனால சாப்பிடுவாங்க இதெல்லாம் சின்ன சின்ன இந்த பெட்டி இஷ்யூஸ் நீங்க பெருசாக்கிற சுத்தி தான் முஸ்லிம்கள் ஒரு நாளும் டெவலப் ஆகாம இருக்கிறாங்க என்று ஹோ ஹோ என்று பேசுற செய்ய ஆரம்பிச்சிட்டார் காரி சயீப் அவங்க மௌனமாக இருந்தாங்க என்னங்க மகான் உலகத்துல என்ன டெவலப் காண்றீங்க ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் உலகத்துல எந்த முறையில வாழ்ந்தாலும் அது அவனுக்கு சொர்க்கம் தான் அவனுக்கு இந்த உலகம் சொர்க்கம் அவன் எப்படியும் வாழலாம் அவனுக்கு சில நேரத்துக்கு அதுல வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும் அது வேற விஷயம் ஆனா அவன் செய்யறத போல நீங்க செய்ய போனா நீங்க நினைக்கவான உங்களுக்கு வெற்றி அதுலதான் இருக்குது என்பதாக உங்களோட வெற்றி அல்ல வச்சிருக்கிறது சுண்ணத்துலதான் அது போல ஒரு உதாரணம் ஒன்று சொல்றான் ஒரு மனுஷன் என்ன செஞ்சாருன்னா மரத்துக்கு மேல ஏறிட்டார் மரத்துக்கு மேல ஏறின மனுஷனுக்கு கீழே இறங்கி கொள்ள இல்லாம தடமாடுறாரு எல்லாமே யோசிக்கிறான் இவர் அப்ப இறங்குறது ஒருத்தர் வந்து சொன்னாரு ஒரு புத்திசாலி என்ற பெயரில் உள்ளவர் இன்னும் பயப்படுவானா இவரை அப்படியே செய்வோமே நான் எடுக்கிறேனே கை ஒன்று போனாங்க கயிறு எடுத்தா கயிறை அவருக்கு பிடிக்க சொன்னான் சொன்னாங்க உங்களோட இடுப்புல கெட்டிக்கோங்க சரி கெட்டிட்டார் எல்லாத்துக்கும் சேர்ந்து சொன்னாரு இவரோ வேதமாக இழிங்க இழுத்த உடனே மரத்துல இருந்து கீழே விழுந்தவர் கை கால் எல்லாம் உடஞ்சு போயிடுச்சு எல்லாமே அப்செட் ஆயிட்டாங்க என்ன நீங்க இப்படி சொல்லி பாருங்கள் இந்த மனுஷன் மௌத்தார லெவலுக்கு பேசுறார் கை கால் இவரும் இப்போ டீப் யோசனையில் இருக்கிறார் கேட்டாங்க என்ன இல்லன்னா எத்தனையோ பேரை கைத்த போட்டு நான் காப்பாத்திருக்கிறேன் நேற்றும் ஒருத்தரை கைத்த போட்ட காப்பாத்தினான் அது எப்படி அப்பா இல்ல ஒருத்தன் கிணத்துல புரிந்திருந்தான் அவனுக்கு கைத்த போட்டு நாங்க இழுத்த உடனே ஒரு ப்ராப்ளமும் இல்லாம மேல வந்துட்டான் இவர்ந்த கை கால எப்படி உடஞ்சி என்றுதான் நான் யோசிச்சேன் என்று கிணத்துல உள்ளவனுக்கு கைத்த போட்டு இழுத்தா அவன் தப்புறது சரி ஆனா மரத்துக்கு மேல உள்ளவனுக்கு அது சரி வராது எனவே ஒரு யகுதி ஒரு நக்கரா அவர் நின்று கொண்டு குடிக்கிறாரு அவர் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறாரு அவருக்கு ஒரு சுண்ணத்தும் இல்ல அவருக்கு அதுல ஏதோ ஒரு வெற்றி இருக்கலாம் ஆனா நீங்களும் அவரை ஃபாலோ பண்ண போனீங்கன்னா உனக்கு கை கால் உடஞ்சு நான் பேசுட்டு அதுல அல்ல அவனுக்கு கண்ணியத்தை சந்தோஷத்தை நிம்மதியா ராகத்தை வெச்சதே கிடையாது அல்லா எங்களுக்கு வச்சிருக்கிறது சுண்ணத்துல மாத்திருந்தால் இவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியா அவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியா அதை சுற்றி சுண்ணத்தை எப்படி ஃபாலோ பண்றது அதான் பெரியார்கள் சொல்லுவாங்க ஹசே ஜானே சே ஜப் தக் தும் டரோகே ஜமானா தும் ரஹேகா அவர் சிரிப்பாரு இவர் என்ன சொல்லுவாரு இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு சுண்ணத்தை கழட்டி கழட்டி கழட்டி பேசிட்டு முழு உலகமும் முஸ்லிம்களை பார்த்து இன்னும் சிரிச்சு கொண்டுதான் இருக்குது ஆனா உனக்கு எந்த சுண்ணத்தும் இப்ப இல்லாத நிலைமையிலுக்கு தள்ளப்பட்டாரு எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபியோனில் ஒவ்வொரு மாதம் எங்களுக்கு படிச்சு தாரன் என்னென்னா ரசூல் உல்லாவுடைய மஹப்பத்தை உள்ளத்துல ஆழமாக பதிய வைப்போம் அந்த ரசூலுடைய மஹப்பத் எங்கட உள்ளத்துல வரணும் என்றா அந்த அல்லாஹுடைய மஹப்பத் உள்ளத்துல வரணும் என்றா அந்த ரசூல் சல்லாஹ் அலை வசல்லமோட அணு அணுவாக ஒவ்வொரு சுண்ணத்தை நாங்க எடுத்து நடப்போம் அதுல மாத்திரம் தான் அல்ல எங்களுக்கு கண்ணியத்தை கௌரவத்தை வச்சிருக்கிறான் அதே ரசூல் சல்லாஹ் அலை வசல்லமாக எங்களுக்கு படிச்சு தந்த விடயங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ரசூலுடைய மஹப்பத் முக்கியம்தான் ஆனா அந்த அல்லாஹுடைய யக்கீன் எங்களோட உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்கிறது அது ஆக முக்கியமான ஒரு அம்சம் எண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹாக்கு சுபகான ரசூல் மார்கள் அனுப்பின நோக்கமே அல்லாஹாவை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய குதிரத்தை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய வல்லமை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி முழு உலகமே மரபில் இருக்கக்கூடிய நேரத்துல ரசூல் மார்கள் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி அல்லாஹுடைய குதிரத்தை ரசூல் மார்கள் மூலமாக அல்லாஹ் படித்து தந்தார் எனவே கண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க எல்லாமே முஸ்லிம்கள் குறிப்பாக ஏன் இந்த விஷயத்த பேசுறோம் என்றா எங்களுடைய உள்ளத்துல வரக்கூடிய தேர்தல் அதனுடைய அந்த தேர்தல்ல யாருதான் வெற்றி அடைஞ்சாலும் சரி எங்களுடைய உள்ளத்துல வரணும் இது ரப்புல ஆலமீனுடைய ஒரு முடிவு என்பதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த எலெக்ஷனுடைய கேம்பெயின்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே ஜெமியத்துல் குலமா ஒரு அறிக்கை ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துச்சு அதுல எட்டு வகையான கைடன்ஸ் ஜெமியத்துல உலமா சொல்லிருச்சு அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் தேர்தல் என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க ரொம்ப கண்ணியமான அமைப்புல அழகான அமைப்புல சுண்ணத்தான முறையில நடந்து கொள்வதாக முக்கியம் அதுல யாருதான் வெற்றி அடைஞ்சாலும் அது ரபுல ஆலமினுடைய ஒரு முடிவாக நாங்க ஏற்றுக்கொள்வது ஆக முக்கியம் ஏன் இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடியவன் அது அல்லாஹ் மாத்திரம்தான் அவன் எதை நாட்டுறானோ யாருக்கு விரும்புறானோ ரிஸ்க விஸ்தீரணமாக கொடுப்பான் யாருக்கு நினைக்கிறானோ விஸ்தீரணமாக்காம அல்ல அப்படியே அடக்கி கொடுப்பான் அது மாத்திரம் அல்ல அவன் யாருக்கு நாடுறானோ அவனை அல்ல கண்ணியப்படுத்துவான் யார அல்ல நாடுறானோ அவனை அல்ல இழிவாக்கி போடுவான் அது மாத்திரம் அல்ல குரான் அல்ல சொல்றான் قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير அல்ல சொல்றான் அவன் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு அல்ல ஆட்சியை தருவான் அல்ல யாருக்கு நாடுறானோ அவனிடத்திலிருந்து அல்ல ஆட்சியை புடுங்கி எடுப்பான் என்பதாக அல்ல சொல்றான் எனவே அவன் எதை நாடுறானோ அதை தான் இந்த உலகத்துல செஞ்சு கொண்டிருக்கிறான் எனவே தேர்தலுடைய முடிவுகள் வந்தாலும் அந்த நேரத்துல நாங்க எங்களுக்கு மத்திய பிரச்சனைகள் எங்களுக்கு மத்திய சண்டைகள் எங்களுக்கு மத்திய குழப்பங்களை செய்யக்கூடியவர்களாக நாங்க மாறவே கூடாது ما شاء الله كان وما شاء كان في الوقت الذي شاء على وجه الذي شاء من غير زيادة ولا نقصان ولا تقدم ولا تأخر وما لم يشاء لم يكن எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கணும் அல்லா எதை நாடுறானோ அதுதான் நடக்கும் அவன் நாடின முறையில தான் நடக்கும் அவன் நாடுற நேரத்துல தான் நடக்கும் அவன் நாடக்கூடிய முறையில தான் நடக்கும் அவன் நாடினதை விட கொஞ்சம் கூடையாக கொஞ்சம் குறையாக நடக்காது அவன் நாடினதை விட முந்தியும் அவன் நாடின வித பிந்தியும் நடக்காது அவன் இதை நாடவில்லையோ அது அமெரிக்காவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் சைனாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் முழு உலகம் கொண்டு சேர்ந்தாலும் அல்ல இத நாடல்லையோ அது நடக்கவே நடக்காது இந்த யசீனங்கள் உள்ளத்துல வரும் எல்லா சமயத்தில் உலமாவுடைய அறிக்கையில இதை தான் என்பசைஸ் பண்ணிச்சு தேர்தலுடைய முடிவுகள் வரலாம் ஆனா நாங்க படுத்திக் கொண்டு நாங்க சண்டை பிடிச்சு கொண்டு அல்லாஹுடைய முடிவை நாங்க ஏற்றுக்கொள்றது இருக்கிறதே இது ஆக முக்கியம் ஆக முக்கியம் அதே மாதிரிதான் மிம்பர் மேடைகளை நீங்க பொலிட்டிக்கல் கேம்பெயின் அல்லது ஒவ்வொரு பார்ட்டி கேம்பெயின்ஸுக்காக வேண்டி பாவிக்க வானம் என்பதாக டுவெண்ட்டி போர் அக்டோபர் மாசத்துல ஜம்யத்தில் உலமா எல்லாம் உலமாக்களுக்கும் தெளிவாக தெரிஞ்சு உங்களோட மிம்பர் மேடைகளை பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்காக வேண்டி பாவிக்க வானம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆனா அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஓட்டிங் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த நாட்டுடைய பிரஜைகள் என்ற அமைப்புல எங்களுக்கு கிடைத்த ஒரு உரிமைதான் இந்த ஓட்டிங் உரிமை வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது இது எங்களுக்கு இந்த நாட்டில பிரஜைகள் என்ற அமைப்புல கிடைத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை எனவே இந்த உரிமை இருக்குது இந்த உரிமைய நாங்க வீணாக பாலடைஞ்சி வேஸ்ட் ஆகக்கூடிய முறையில ஆக்கக்கூடாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஜன்னியத்தில் என்ன சொல்லுது எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த உரிமைய இந்த உரிமைய இந்த நாட்டுடைய நலவுக்காக வேண்டி சகவாதம் மெயின்டைன் பண்ணுவதற்காக வேண்டி அதே மாதிரி மக்களுக்கு மக்களுக்கு ஒத்துமைய மக்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய நாட்டை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புல எப்ப இந்த ஓட்டிங் ரைட்ஸ் எங்களுக்கு பாவிக்கணுமோ அதை நாங்க பாவிப்பது மிகவும் அவசியம் என்பதாக ஜன்னியத்தில் உலகமா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அடிப்படையில தான் ஜெமியத்துல உலமா பதிமூணாம் தேதி நவம்பர் பதிமூணாம் தேதி இன்னொரு அறிக்கை ஒன்று சொல்லி தெளிவாக சொல்லுது சில நேரங்கள்ல முகத்தை மூடக்கூடிய பெண்கள் யோசிக்கலாம் நாங்க எப்படி அப்பா முகத்தை மூடிக்கொண்டு பேசி ஓட்டிங் பண்றது எனவே இது சரியத்துல கூடுமா கூடாதா எனவே இந்த உரிமையா பாவிப்பது அவசியம் என்ற அடிப்படையில முகத்தை மூடக்கூடிய பெண்களுக்கும் ஜெமியத்தில் உலமா என்ன சொல்லியிருக்குதுண்டா நீங்க போலிங் பூத்துக்கு போகக்கூடிய நேரத்துல எங்களுடைய அடையாளத்தை காட்டுறது கட்டாயம் என்ற அடிப்படையில அந்த நேரத்துல முகத்தை திறந்து நீங்க அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸுக்கு உங்களோட முகத்தை மூடி அந்த உரிமைய நீங்க பாலடைக்காம நீங்க அதை பாவிக்கிறது முக்கியம் என்பதாக ஜமியத்துள்ளமா சொல்கிறீங்க ஆனா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களோட உள்ளத்துல வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் இது மனிதர்கள் என்ற அமைப்புல எங்களுக்கு உரிமைகள் என்ற அமைப்புல நாங்கள் எங்களை ஓட்ட பாவிக்கிறோம் ஒரு நலவுக்காக வேண்டி ஆனா நாங்க மறந்துட கூடாது ரகுல ஆலமீன் உலகத்துல ஆட்சி என்று வரக்கூடிய நேரத்துல மோசமான ஆட்சிகளை ரெண்டு நிலைமைகள் அல்லாஹாக்கு சுபகான ஹூவத்தல உண்டாக்குவார் மோசமான ஆட்சிகளை ரெண்டு நிலைமைகள் அல்லாஹாக்கு சுபகான ஹூவத்தல உண்டாக்குவார் அதுல முதலாவது நிலைமைதான் ரகுல் ஆலமீன் மனிதர்களை சோதிப்பதற்காக வேண்டி மோசமான ஆட்சிகளை தருவார் உலகத்துல பாவமே செய்யாதவங்க தான் ரசூல்மார்கள் நபிமார்கள் அல்ல மாசூங்களாக அல்லா வச்சிருக்கிறான் ஆனா அந்த ரசூல் ரசூல்மார்கள் சிலர்களுக்கு அல்லா மூசா அலை சலாத்து வசலாமோட காலத்துல பிறவுன போல ஒரு மோசமான ஒரு ஆட்சியாளர் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாமோட காலத்துல நுமுத போல மோசமான ஒரு ஆட்சியாளர் ரசூல் செல்லாஹு அலை வசல்லமோட காலத்துல குறைஷிகள் அபு ஜகுல போல மோசமான ஆட்சியாளர்களை அல்லா வச்சானா இல்லையா எனவே ரபுல் ஆலமின் சோதிப்பதற்காக வேண்டியும் சில மோசமான நிலைமைகள் ஆட்சிகள் அல்லா உண்டாக்குவான் இதையும் ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு மிகவும் அவசியமா இது பியாண்ட் அவர் கண்ட்ரோல் இது ரபுல் ஆலமின் நாட்டுறானோ அதுதான் நடக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அததான் அல்லாஹு சுபகான சூரத்துல் புரூஜ்ல தெளிவாகவே செல்றான் ஈசா அலைஹி சலாத்து அவர்களுக்கு பிற்காலத்துல நடந்த ஒரு சம்பவம் அந்த காலத்தில் உள்ள மக்கள் எல்லாமே அந்த காலத்துல அல்லாஹாவை ஏற்றுக்கொள்றாங்க அந்த அரசனுக்கு பெரிய ஒரு கோபம் ஒன்று வந்துட்டு குரான்ல அல்ல அந்த சம்பவத்தை சொல்றான் புத்தில அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரி ذاتில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் وهم على ما يفعلون بالمؤمنين شهود அல்லா குரான் சொல்றான் குதில அஸ்ஹாபுல் ஒஹ்தூத் அவங்க தனிமா சொன்னதுக்கு பின்னால அந்த அரசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா புலிகளை தோண்டி அந்த புலிகள்ல நெருப்ப மூட்டி குடும்ப குடும்பமாக அந்த மக்களை நெருப்புல போட்டார் அந்த நேரத்துல தான் ஒரு பெண்மணி தன்னுடைய கை குழந்தைய தூக்கி கொண்டு என்னப்பா செய்யறது அல்ல அந்த குழந்தைய பேச வச்சான் உமா நீங்க அந்த நெருப்புக்கு பாயுங்க அல்ல எங்களைய பாதுகாப்பா அல்ல குரான் செல்றான் وهم على ما يفعلون بالمؤمنين شهود மூமின்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை குழியில அந்த நெருப்புல போட்டுக் கொண்டு இருக்கிறத அந்த குழிக்கு வெளியில சுத்தி உட்கார்ந்து எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு நடக்கிற அநியாயம் குரான் அல்லா சொல்றான் இவங்க செஞ்ச தவறு என்ன وَمَا نَقَمُوا مِنْهُمْ إِلَّا أَن يُؤْمِنُوا بِاللَّهِ الْعَزِيزِ الْعَظِيمِ இந்த மக்கள் செஞ்ச தவறு என்ன தெரியுமா ஒரு காரணத்துக்காக வேண்டி தோண்டி ஊட்டி அந்த மக்கள் அப்படியே போட்டாங்க உலகத்துல இல்லையா எத்தனையோ நாடுகள் களிமா ஒரு காரணத்துக்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு பயங்கரமான சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது எல்லாமே மீடியால பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆனா பேசுறதுக்கு யாரும் தயார் இல்லை அதனால் அல்லா சூரத்துள் குருஜில செல்றான் ஆனா சொன்ன ரபுல் ஆலமி அந்த முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சாங்க என்று அல்ல சொல்லல இதுதான் பெரிய வெற்றி என்பதாக அல்லாஹ் குரான் செல்றான் அல்லாஹ் தெரியும் அல்ல பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அல்ல கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான் அவனுக்கு தெரியாம இல்ல அவன் மக்களை சோதிப்பதற்காக வேண்டி தரதாக்கள் உயர்த்துவதற்காக வேண்டி இப்படி நிலைமைகள் உண்டாக்குவார் இரண்டாவது மோசமான ஆட்சியாளர்களை அல்லாஹு சுபகான உருவாக்குவான் இந்த ரபியோனில் அவ்வல் மாதத்துல பிறந்த ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவங்க படித்து தந்த பாடம் தான் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது இந்த பாவங்களின் காரணமாகவும் அல்ல மோசமான ஆட்சியாளர்களை உருவாக்குவார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதியத்தில் குதிசி அல்லாஹு சுபகான செல்றான் ஒரு பலகீனமான ரிவாயத்தான் அல்லாஹு சுபகான செல்றான் மலிக்குல் முழு மலிக்குல் முழு நான் தான் அல்லாஹ் எல்லாம் அரசனுக்கும் நான் தான் அரசனாக இருக்கிறேன் எல்லாம் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள் என்னுடைய கையில தான் இருக்குது அதாவது என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது என்பதாக அல்லாஹ் சுபகான فإن العباد إذا أتاعوني حولت قلوب ملوكهم عليهم بالرحمة والرحمة எப்ப முஸ்லிம்கள் அல்லாஹ பயந்து ரசூல பயந்து அழகான அமைப்புல அல்லாஹ் ரசூலுக்கு இட்டாட் செஞ்சு முஸ்லிம்களை போல அழகான அமைப்புல வாழ்வாங்களோ ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல மிருதுவான பண்ப மேசிய நான் தான் உள்ளத்துல போடுவேன் என்பதாக எப்ப என்னுடைய மக்கள் முஸ்லிம்கள் எனக்கு மாற்றம் செய்வாங்களோ எனக்கு மாற்றம் செய்வாங்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் செல்தான் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல கோபத்தை வைரத்தை குரோதத்தை நான் தான் உருவாக்குவேன் என்பதாக அல்லா செல்றான் அந்த நேரத்துல மோசமான ஆட்சியாளர்கள் நீங்க எல்லாமே கைய தூக்கி குனூத்து நாசிலா என்று அவங்களுக்கு பகுவா செய்வதற்காக வேண்டி கைய தூக்க வாடாம் அதுக்கு மாற்றமாக நீங்க நீங்க ஈடுபடுங்க அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை நான் மாற்றுவேன் என்பதாக அல்லா சொல்றான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அந்த படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரகுல ஆலமிட்டார் எனவே அவர்கள் மோசமானவர்களாக அல்லது நல்லவர்களாக மாறுறது ரகுலாலமி நஜாசி மன்னன் அவரும் ஒரு நன் முஸ்லீம் தான் ஆனா மக்களை இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க அந்த நஜாசி மன்னன் ஒரு கிறிஸ்டியன் ஆட்சியாளர் முஸ்லிம்களோட எவ்வளவு இறக்கமான முறையில நடந்து கொள்றான் எனவே ரகுல் ஆலமின் ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல இறக்கத்தை கோபத்தை உண்டாக்குவன் அல்லா அது சில நேரங்கள்ல எங்களைய சோதிப்பதற்காக வேண்டியும் ஆக்குவான் இல்லாட்டி அல்லா பாதுகாக்க எங்களை தண்டிப்பதற்காக வேண்டியும் அல்லா ஆக்குவான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அது சுற்றிதான் ஆக முக்கியமான விஷயம் இந்த காலகட்டங்கள்ல நாங்க ஒவ்வொருத்தரும் தௌபல இத்தகப்பார்ல அல்லாஹின் பக்கம் திரும்புவது ஆக முக்கியம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை இந்த நாட்டில் உருவாக்குவதற்காக வேண்டி ஒன்றிருக்கிறது நாங்க மெட்டீரியலி நாங்க ஒரு முயற்சி ஒன்று செய்யறது இன்னொன்று இருக்குது ஸ்பிரிச்சுவலி முயற்சி செய்யறது ஸ்பிரிச்சுவல் முயற்சி நாங்க நோம்பு பிடிக்கிறது துவா கேட்கறது சலாத்துல் ஆஜா செய்யறது இஸ்திஹாரா செய்யறது செய்யறது முஸ்லிம்கள் நாங்க ஒற்றுமையா இருக்கிறது அந்நிய மக்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வது ஹராத்த விடுறது இந்த ஸ்பிரிச்சுவல் அப்ரோச் இருக்குது எப்ப கலெக்டிவ்லி நாங்க செய்வோமோ எல்லா நிலைமைகளை மாற்றுவோம் அதே மாதிரிதான் மெட்டீரியல் என்று வரக்கூடிய நேரத்துல ஜெமியத்தில் உலமா என்ன செல்லது இந்த காலத்துல நாங்க ஓட் பண்றது அது ஒரு அவசியமான ஒரு விஷயம் எனவே அந்த நேரத்துல அதை வீணாக்காம பாதாக்காம அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது அது சரியான முறையில பேசு நாங்க பாதிக்கிறதும் மிகவும் அவசியமான ஒரு விஷயம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த தர்த்தீர்ல நாங்க முயற்சி செஞ்சோம் என்ற நிலைமைகள் எல்லாம் நிச்சயமாக மாற்றுவோம் எனவே ரசூல் சல்லாஹூ செல்லம் வசல்லம் அவர்கள் பிறந்த மாதத்துல படிச்சு தந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடியவன் அல்ல அவன் தான் ஆட்சி உருவாக்குவக்கூடியவன் அவன் தான் ஆட்சியை கூடிய இருக்கக்கூடியவன் எனவே எங்கட நாட்டுல நாளைக்கு நாளாண்டைக்காக போல எங்களுக்கு பல நிலைமைகளுடைய மாற்றங்கள் காணலாம் ஆனா அதை கொள்வது ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு அது சில நேரத்துக்கு எங்களுக்கு விருப்பமும் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் சிலர்களுக்கு விருப்பமாகவும் இருக்கலாம் ஆனா எந்த நிலைமை வந்தாலும் நாங்க சண்டை பிடிக்கிறது நாங்க கோபிச்சு கொள்றது நாங்க எங்களுக்கு மத்தியில முடிவுகள் உண்டாக்குறது நாங்க வேதங்களுக்காக வேண்டி போறது இது ஒரு நாளும் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை என்னென்றா அல்லாஹுக்கு பொறுப்பு சாட்டுறது நாங்க அல்லாவோட தொடர்பு வைக்கிறது செய்யறது ரபுல் ஆலமி நிச்சயமாக சத்தியமாக நிலைமைகளை சீராக்குவார் எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாசோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாக்கு சுபகான எங்களுக்கு வழங்குவானாக யாழ் எங்களோட நிலைமைகளை சீராக்கிடுவாயாக யாழ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக யாழ் எங்களோட தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக முழு முஸ்லிம் சமுதாயத்துடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக யா அல்லா மோசமான ஆட்சியாளர்களை ரெண்டு நிலைமைகள் நீ உண்டாக்குவாய் யா அல்லா ஒன்றோ சோதிப்பதற்காக வேண்டிய அல்லா ஆனா யாழ்லா நாங்களோ பலகீனமான மக்கள் யாழ்லா உலகத்துல ஏனைய நாடுகளை போல யாரு எங்களுக்கும் அப்படியா கொஞ்ச சோதனையான நிலைமைகளை எங்களுக்கு உண்டாக்கிடாதே யாழ்லா நாங்களோ விலகீனமானவங்க ரப்பே உனக்கிட்ட கேட்கிறோம் யாழ்லா யாழ்லா சோதிப்பதற்காக வேண்டியும் எங்களுக்கு மோசமான ஆட்சிகள் உண்டாக்கிடாதே யாழ்லா அதே போல நாங்க சௌபா செய்யறோம் இஸ்தபா செய்யறோம் எங்களோட பாவங்களின் காரணமாகவும் யாழ்லா சோதனை கூடிய ஆட்சியாளர்களை மோசமான ஆட்சியாளர்கள் எங்களுக்கு உண்டாக்கிடாதே யாழ்லா இந்த நாட்டுக்கு மொஹப்பத்துள்ள யாரு நாட்டுடைய மக்களோட மொஹப்பத்துள்ள நாட்டு மக்களை கெட்டி எழுப்பக்கூடிய யாரெல்லாம் ஒற்றுமை உண்டாக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எங்களுக்கு தருவாயாக அலமதுல்லா